போல் சத்துரு வரும்போது சத்துருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறது நம்முடைய தெய்வத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறதாக அறிவு என்னவென்றால் அவர் சர்வத்தின் பெற்றார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாதான் அதிசயமான காரியம் இல்லை அவரால் எல்லாம் கூடும் என்ற அந்த நாம் சுத்தமாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் அவருடைய வார்த்தையினாலே சகலம் உருவாக்கப்பட்டது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அசையாது என்றால் அது அசையாக இருக்கும் அமைதனாக இருந்தால் அது அமைதனாக இருக்கும் நன்கொழி பார்த்து நீ உயிரை இழந்து வாழ்ந்தால் அவன் உயிரை இழந்து வருவான் இல்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்க உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது அவரால் செய்ய முடியாததான காரியம் ஒன்றும் அல்ல எல்லாம் எல்லாம் அவராலே கூடும் எல்லாம் அவராலே கூடும் இதை செய்ய முடியுமா இதை செய்ய முடியுமா என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரால் எல்லாம் கூடும் என்று அவரை குறித்து நான் நிச்சயமாக அறிந்தவர்களாக இருக்கிறேன் அவர் பிசாசு அவர் பழைய பாம்பு அவர் வஞ்சகன் அவர் தடை செய்கிறவன் அவர் சொல்லாங்கன் இப்படிப்பட்டதான தீய சக்தியானவர் இந்த லோகத்திலே சிந்தி செய்கிறது என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்கிறோம் துக்கம் வெளிச்சம் இருக்கிறது இருள் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் நன்மை இருக்கிற பிரகாரம் தீமையும் இருக்கிறது நல்லவர்கள் இருக்கிற பிரகாரம் செத்தவர்களும் இருக்கிறார்கள் சன்னார்கள் இருக்கிற பிரகாரம் துன்மார்களும் இருக்கிறார்கள் பரிசுத்தர்கள் இருக்கிறது போல அசுத்தர் எந்த லோகத்திலே ஜீவிக்கிறார்கள் அதே போல் தேவாவியம் இருக்கிறது தாசனுடைய ஆவியம் லோகத்தில் கிரியை செய்கிறதாக இருக்கிறது நம் கட்டத்தில் இருக்கிற சத்தா சத்த நமக்கு இருக்கிறது போல நமக்கு எதிரடையாக இருக்கிற சத்தமும் நமக்கு இருக்கிறா என்பதை குறித்து நாம் நன்கு ஆராய வேண்டுவதாக இருக்கிறது நம்முடைய வல்லமையை கவனித்து பார்க்கும் பொழுது தேவன் இல்லாதவர்களுக்கு நம்முடைய வல்லமையை பார்க்கும் பொழுது அது ஒன்றும் இல்லை சன்னிதானத்திலே அல்லது நம்முடைய மானசீகமோ நம்முடைய அறிவோ நம்முடைய நம்முடைய சொந்த பந்தமோ எல்லா காரியங்களையும் கவனித்து பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லாதது போல் காணப்படுகிறது சத்தாரிய சாத்தாரத்தை பார்க்கும்போது அதற்கு பலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சந்தர்ப்பங்கள் எழுதியிருக்கிறது பார்க்கிறோம் அவன் வஞ்சகனாக இருக்கிறான் நயவத்திற்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான் தெரிந்த கூர்மானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கத்தக்க வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் நடத்தி அற்புதங்களை நடத்திட்டு திரளான ஜனங்களை சம்பத்தமாக இழுத்துக் கொள்ளும்படியாக அவ்வளவு காந்தபூர்வமாகவும் இருக்கிறான் பிசாசு அவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறான் நம்மை தேவாங்கி சக்கரோ சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறான் பிசாசானவன் எரமான அனுமதியை சந்தர்ப்பம் கேட்டுக்கொண்டபடினால் தேவஜனங்களாக இருக்கிறவர்களையும் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களையும் தேவ பக்தி உள்ளவர்களையும் தெய்வத்தை சார்ந்து ஜீவிக்கிற மக்களையும் அவர்களையும் சந்தர்ப்பம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவன் பல கிரியைகளை நடத்திக்கக்கூடியவனாக இருக்கிறான் தாக்கவும் அவர்களை வேதனைப்படுத்தவும் அவர்களை அழிக்கவும் என்ன செய்யலாம் என்று வகை சுற்றி தெரிகிற கற்பிக்கிற சிங்கம் போல இருக்கிறார் என்று சுசாசை குறித்து அறிந்திருக்கிறோம் வெள்ளந்தோ வரும்பொழுது தன்னுடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று தீர்க்க தரிசன வாக்கியமாக எழுதியிருக்கிறது வெள்ளம் ஒரு இடத்தை மூடுகிறது என்றால் வெள்ளம் வந்து கொண்டே இருந்தால் அது மூடிக்கொண்டே இருக்கும் வெள்ளத்தினாலே எல்லாம் அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி வெள்ளம் போல் பத்து பத்து பத்துக்குடி ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் என்று எழுதியிருக்கிறார் அறிந்திருக்கிற அறிந்து காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவை சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் அவனை ஜெயித்தவராக இருக்கிறார் ஜெயித்தவனாக இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக அறிகிறோம் உங்களுக்கு அப்புறம் சொல்லும் பொழுது நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார் நான் உலகத்தில் ஜெயிக்கிறேன் என்ற வச்சம் அவர் ஜெயிக்க திருப்தியாக நமக்கிலே ஜீவன் தருவதாக இருக்கிறார் நம்மளுக்கு தங்கி இருக்கிறவர் நமக்குள்ளாக இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக உலகத்தில் இருக்கிற பிரகாசத்தாக்கம் உலகத்தில் காட்டிலும் உலகத்தில் இருக்கிற செல்வத்தை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய ஆயுதத்தை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் என்று தேவையை சொல்வது சரியாக அறிய வேண்டும் இப்பொழுது பார்த்து நமக்கு விரோதமாக எடுத்து வரணும் நம்மோடு யுத்தம் பண்ணணும் நம்மை சிதறடிக்கணும் நம்மை கலந்தடிக்கவும் நம்மை பேசி பண்ணவும் நம்மை பின்வாங்க பண்ணவும் நாம் தேவனுக்கு விரோதமாக சாய்ந்து கொள்ளும்படியாகவும் பற்பல விதத்திலே நம்மை நிர்பந்திக்கிறவனாகவும் நாங்கள் வரவேற்று பிடிக்கக்கூடியவராக காணப்படுகிறான் யுத்தம் கொடுத்த பட்சத்திலே தேவனுடைய பிள்ளைகள் விசாசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் சத்ருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ சாத்தானுக்கும் நமக்கும் யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்திலே யார் ஜெயிப்பார்கள் என்று நாம் கேட்டால் இலக்கம் வைத்திருக்கிறார்கள் யார் ஜெயிப்பார்கள் என்று ஓரளவுக்கு ஜெயிப்பார்கள் என்று சொன்னாலும் எதிர்பாராத விதமாக அவர்கள் கேட்டுப் போவதற்கு வாய்ப்பு உண்டு அது நம்மால் சரியாக கணிக்க முடியாது கண்டுகொள்ளவும் முடியாது ஆனால் சாத்தாருக்கும் வேதங்களுக்கும் நடைபெறுகிற யுத்தத்திலே யார் ஜெயிப்பார்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள் என்று நாம் தீர்க்கமாக சொல்லுவார்கள்